திரு கற்குடி திரு உஜ்ஜீவனநாதர் அடிபோற்றி திரு அஞ்சனாட்சி அடிமலர் போற்றி ததன ததன வெறியாய் வெறியார் மலக்குன்றையின மலக்குன்றையினாய் படையார் வெண்மழுவ பரமாய பரஞ்சுடன் அடியார் பூம்பொழில் சூழ் திருக்கற்குடி மன்னி நின்ற திருக்கற்குடி மன்னி நின்ற அடிகள் எம்பெருமான் அடியேனையும் அஞ்சல் என்னே அடியேனையும் அஞ்சல் என்னே மறையோர்வானவரும் தொழுதேத்தி வணங்க நின்ற மறையோர்வானவரும் தொழுதேத்தி வணங்க நின்ற இறைவா எம்பெரும் உடையவனே எனக்கின்னமுதாயவனே கரையார் சோலைகள் சூழ் திரு மன்னி நின்ற திரு மன்னி நின்ற அரப அங்கணனே அடியேனையும் அஞ்சல் என்னே இலையால் முப்புறங்கள் பொடியாக சிதைத்தவனே சிலையால் முப்புறங்கள் பொடியாக சிதைத்தவனே மலை மேல் மாமருந்தே மடமா கலம் கொண்டவனே கலைச்சேர் கையினே திருக்கற்குடி மன்னி நின்ற அலை செஞ்சடையாய் அடியேனையும் அஞ்சலன்னே ஆ ஆ ஆ அடியேனையும் அஞ்சலன்னே செய்யார்மேனியனே திருநீலமிடத்தினே திருநீல மிடத்தினே மையார் கண்ணி பங்க மதயானை உரித்தவனே கையார் சூலத்தினாய் திருக்கற்குடி மன்னி நின்ற ஐயா எம் பெருமான் அடியேனையும் அஞ்சலன்னே அடியேனையும் அஞ்சலன்னே சந்தார் வெண்குடையாய் சரி சரிகோவன அடையனே பந்தாரும் விழலாள் ஒரு பாகம் அமர்ந்தவனே கந்தார் சோலைகள் சூழ் திருக்கற்குடி மண்ணி நின்ற எந்தாய் எம் பெருமான் அடியேனையும் என்று கொள்ளே எந்த பெருமான் அடியேனையும் அஞ்சலன்னே அறையார் கீழோடு கோவணமும் அறவும் அசைத்து விரையார் கொன்றையுடன் விளங்கும் பிறை மேல் உடைய கரையாறும் வயல் சூழ் திருக்கற்குடி மன்னி நின்ற அறையா எம் பெருமான் அடியேனையும் அஞ்சலன்னே ஆ பாரூர் விண்ணவரும் பரவி பணிந்து ஏத்த நின்ற சீரார்மேனியனே பாரூர் விண்ணவரும் பரவி பணிந்து ஏத்த நின்ற சீரார்மேனியனே திகழ் நீலமிடத்தினனே காரார் பூம்பொடில் சூழ் திருக்கற்குடி மன்னி நின்ற ஆரா இன்னமுதே அடியேனையும் அஞ்சலன்னே நிலனே நீர் வழி தீ நெடுவானகமாகி நின்ற புலனே குண்டரிகத்து அயன் மாலவன் போற்றி செய்யும் கனலே கற்பகமே திருக்கற்குடி மன்னி நின்ற அனல் சேர் கையினே அடியேனையும் அஞ்சலன்னே வருங்காலன் உயிரை வருங்காலன் உயிரை மடிய மெல்விரலல் பெரும்பால் தனக்காய் பிரிவித்த பெருந்தகையே கரும்பாரும் வயல் சூழ் திருக்கற்குடி மன்னி நின்ற விரும்பா எம்பெருமான் அடியேனையும் வேண்டுதியே அடியேனையும் அஞ்சலன்னே அடியேனையும் அஞ்சலன்னே திருக்கற்குடி மன்னி நின்ற அடிகள் எம்பெருமான் அடியேனையும் அஞ்சலன்னே திருக்கற்குடி மன்னி நின்றாரவா அங்கணனே அடியேனையும் அஞ்சலன்னே திருக்கற்குடி மன்னி நின்ற அலை சேதஞ்சடையாய் அடியேனையும் அஞ்சலன்னே திருக்கற்குடி மன்னி நின்ற ஐயா எம் பெருமான் அடியேனையும் அஞ்சலன்னே திருக்கற்குடி மன்னி நின்ற எந்தாய் எம் பெருமான் அடியேனையும் என்று கொள்ளே அஞ்சலன்னே திருக்கற்குடி மண்ணி நின்ற அறைய எம்பெருமான் அடியேனையும் அஞ்சலன்னே திருக்கற்குடி மண்ணி நின்ற ஆரா இன்னமுதே அடியேனையும் அஞ்சலன்னே திருக்கற்குடி மண்ணி நின்ற அனல் சேர்க்கையினனே அடியேனையும் அஞ்சலன்னே திருக்கற்குடி மண்ணி நின்ற விரும்ப எம்பெருமான் அடியேனையும் வேண்டுதியே அடியேனையும் என்று கொள்ளே அலையார் தன்போனல் சூழ்ந்து அழகாகி விழவ மாறும் கலையா கற்பகத்தே சிலையார் வாழ் நல்ல சிங்கடி அப்பன் ஊரே இளையார் மாலை வல்ல வியன் மூலகாழ்பவரே இளையார் மாலை வல்ல வியன் மூலகாழ்